ఒక్క విషయము సంస్కృత ఆంధ్రాది ఎందు గాని భగవద్ విషయాన్ని ఈ రకంగా చెప్పడానికి గాని ఏది హాస్తి తదన్యత్ర మన గురుదేవులు ఏదైతే చెబుతూ ఉన్నారో అదే మిగిలినటువంటి ప్రపంచం అంతా కూడా చెప్పుకునేది ఎన్నే హాస్తి రతత్వచితు వీరు చెప్పకుండా ఉండటువంటిది జగత్లో ఎక్కడా కూడా లేదు అనగా సర్వేశ్వరుని దివ్య గాథలన్నీ కూడా పరిపూర్ణంగా మనకి చెప్పి వినిపించుతూ ఉన్నారు శ్రీ పట్టాభిషేక కర్తలకు అయితే చాలా అకాలమైపోయింది ఇంతలో ఇంత ఇంతమందిలో కొంచెం ప్రత్యేకించి రాత్రి వచ్చారనుకోండి కొంతమంది తినాలేమో కానీ భోజనాలు మాకు లేవు మా హరిదాసులకు లేవు ఇంతవరకు చాలా మందికి కూడా లేవని అనుకుంటున్నాను నేను కాబట్టి ఇప్పటికే కాలాచితమైపోయింది ఎక్కువగా మిమ్మల్ని బాధించను కానీ మరి ఈ అఖండమైన కార్యక్రమం కనుక ఎంత మందో కలిసి ఏకీభవిస్తే గాని ఇంత జయప్రదంగా సాగలేదు ఈ కార్యం కనుక అట్టి విషయంలో కొద్దిగా రెండు మాటలు ఇంకా చెప్పాల్సినవి ఉన్నాయి ఎక్కువగా చెప్పదలుచుకోలేదు కాలం అతీతమైంది కనుక కానీ చాలా విషయం ఉందనుకోండి ఈ విషయంలో ఇప్పుడు చాలా దీనికి సహాయపడినటువంటి వారి యొక్క విషయములంతా కూడా కార్యకర్తలు చెప్పారు సుబ్బారెడ్డి గారు చెప్పాడు కనుక ఇదంతా జరిగింది అయితే ఈ చేపు చేసి మూడు వందల రూపాయలు ఖర్చు పెట్టాడు వాడు ఏది నగరం లెక్చరర్ గారి పుట్టాక ఉపన్యాసం చెప్పినటువంటి వాడు మూడు వందల రూపాయలు ఖర్చు పెట్టి గీతను తరువాత పురాణాన్ని టేపు రికార్డు చేశాడు తన సొంత ఖర్చులతో మరి అది శాశ్వతంగా ఉండటానికి వీలు పడేటువంటి యొక్క విషయం ఇదివరకు ఎప్పుడు కూడా పురాణముల ఎందు పనిచేసినటువంటి వాళ్ళు ఎవరు లేదు అది జరిగింది ఒకటి ఆ తరువాత ఎంతో మంది తమ యొక్క ద్రవ్యముని అవత్తు కూడా ప్రతిరోజు వినియోగించారు ఏది భోగాలకి వీటికి అడిగి కూడా చాలా విరివిగా ఉదారంగా ఖర్చు పెట్టుకున్నారు చాలా ఆనందంగా చేశారు ఆ చేసిన వాటిల్లో కూడా ఇంకా కొంతమంది అత్తగా భోగములే కాకుండా మాకు ఆతిథ్యం కూడా ఇచ్చి వారి యొక్క భక్తిని భగవద్ విషయంలో ఉన్నటువంటి యొక్క భక్తిని కూడా ప్రకటించారు అందులో మొట్టమొదటిగా మాకు ఆతిథ్యం ఇచ్చి ఆ తమ యొక్క భక్తిని ప్రకటించుకున్నటువంటి వారు లచ్చ వేరయ్య గారు ఒకరు తర్వాత రెండు పద్యాల వెంకటకృష్ణయ్య గారు తర్వాత మూడు బొత్సు శ్రీనివాసులు గారు అయితే ఆ విషయం కూడా ఎందుకు అయ్యా అంటే ఈ సభాముఖంలో అది కొ ఎత్తకపోతే ఆ దోషం కాస్త మమ్మల్ని పట్టుకుంటుంది అందువల్ల చెప్పవలసి ఉన్నది ఆ కారణం చేత చెబుతూ ఉన్నాం ఎంతో మంది తమ యొక్క ఉదార స్వభావాన్ని యావత్తు కూడా ప్రకటించారు తర్వాత ముఖ్యంగా తలపెట్టినటువంటి వాడు ప్రెసిడెంట్ గారు అనుకోండి అయితే ఆయన ఒక్కడే తలపెట్టినా చేసినా మేము చెప్పమనుకున్నా దాని శోభే లేదు ఊరంతా ఏకీభవించి అంగీకరించారు పరోక్షంగా ప్రత్యక్షంగా తర్వాత మహోత్సాహంగా చేశారు ఈ పురాణం చెప్పడానికి మాకు కొంచెం సందేహం ఏమిటా అంటే జనసమూహం రాదేమో పుష్కలంగా జనసము ధన విషయము డబ్బు విషయం అది మాకు ఎప్పుడూ లేదు ఆ దైవానుకూల్యంగా ఎంతవరకు ప్రాప్తిస్తే అంతవరకు మేము ఎప్పుడు సంతోషించడం కానీ దాని గురించి ఎసపట్టడం కానీ రెండూ లేవు అది మేము నేర్చుకున్నాం ఎందువల్ల అంటే శాస్త్రములన్నీ కూడా అలా చెబుతూ ఉన్నాయి అందువల్ల మాకు ఆ బాధ లేదు ఎంత ధనాన్ని గురించి చింత లేదు దైవ ప్రాప్తమై భగవదిచ్చిగా ఎంత వచ్చినప్పటికీ బాధేమి లేదు అయితే జనసమూహం పూర్తిగా వచ్చి వింటారో లేదో అని చెప్పి మాకు సందేహం కలిగి అన్నాం ఎందుకు ఇక్కడ లేనిపోయిన శ్రమ పట్టడం తప్ప బహుళ జనానీకంగా రావడం సంభవించింది అండి ఆయన ఒక మాట ఉన్నాడట మా చెల్లెలు చెప్పింది నేను వినేవాళ్ళు లేకపోతే ఊరి వెంట పాదాల వెంట వెళ్ళి వాళ్ళ కాళ్ళ వేళ్ళ పడి తీసుకొచ్చి అక్కడ కూర్చోబెట్టారు ఆ కూర్చోబెట్టి చేసేటటువంటి యొక్క ఇది నాది అని చెప్పి అంత ఘాటుగా ఆయన చెప్పిన తర్వాత మేము తప్పుకోలేకపోయాం కానీ బలవంతంగా తీసుకొచ్చి అంశం కూర్చోబెట్టగలుగుతారు అది అసంభవమైన విషయం కానీ ఆ భగవత్ విషయానికి చొక్కి చాలా మహత్తర వైభవంగా సాగిపోయింది తరువాత ఆయన ఆరంభించిన తరువాత ఆయనకు కుడి నిలబడ్డాడు పద్యాల వెంకటకృష్ణయ్య గారు చాలా శ్రమ చేశాడు అదే కాక ఆ ఈ హరిదాసులకందరికీ కూడా మరి రోజు వండుకోవడానికి వాళ్ళ ఖర్చులు తెచ్చుకునే తిని ఉంటూ ఉంటారు ఈ భగవత్ పాల్గొంటూ ఉంటారు దాని కొరకై ఆ కావలసినటువంటి కట్టి పుల్లలన్నీ కూడా ఆయన తన సొంతంగా సమర్పించాడు తరువాత ఆయనగండగా పద్యాల అమ్మాయి గారు తరువాత పోలీసు పొమ్మయ్య గారు ప్రత్యక్షంగా దీంతో అన్వయ అన్వయించి నిలబడ్డారు ఇంకా పరోక్షంగా మిగిలిన వారంతా కూడా గ్రామస్తులంతా కూడా తమ పూర్తి సహాయాన్ని అందించి ఈ ప్రకారంగా జయప్రదంగా కొనసాగించారు కనుక ఇలా చాలా మందిని ఎత్తుకోవాల్సి ఉన్నది కానీ చాలా అతీతమైపోయింది అందువలన నేను ఇంతటితో ముగించి ఇన్ని రోజుల నుండి కేవలం భగవద్గీతంతో మన కాలం గడిచిపోయింది ఉదయం సాయంకాలం ఇదంతా కూడా రెండు పూటలు కూడా హృదయగతమై ఉండటం వల్ల కాలమంతా భగవద్విషయంలోనే వెళ్లిపోయినట్టుగా ఉంది అందరికీ కూడా భగవత్ సంబంధం ఊరికే తెలుస ఆనందంగా వెళ్లిపోయింది కాబట్టి మహోత్సాహంగా మాయందు సర్వేశ్వరుని ఎందు ఇలాంటి యొక్క అభిమానం ఆదరమంతా కూడా చూపి ఆ భగవద్ విషయమునందు పాల్గొని ఈ ప్రకారంగా ఈ కార్యక్రమం జయప్రదం గారు మీ అందరికీ మేము నమస్కరిస్తూ ఇంతటితో సమాప్తం ङ्गमय पार्थिवापहदेवायुरायेजेवायुः ब्राह्मणः पालयामसि पालयाम धान्यम् धनम् पशुम् बहुपुत्र लाभुंशत संवत्सरम् हस्तलक्षमायुः वर्तमानम् भवति सदा युक्पुरुषस्य तेन्द्रिय ലോകായമംഗലം ശ്രീകാംഭാരകൃഷ്ണനിവാസായമംഗലം മംഗലാചാര്യപൂർവകമൈ സർവൈശ്യപൂർവൈരാചാര്യ മന്ദാകമീ

காப்பாற்றும் ஜீவஜாதிகுணாத்மவம் எதிர்ந்த பிரபணம் வந்தேதம் மாதரம் லட்சுமீநாத சமாரம்பாம் நாதயாம் நமச்சமாஸ்மதாச்சாரிய பயம் தாம் வந்தே குரு பரம்பராம் माता पिता युवतय तनय विभूति सर्वंगिदेवते मेन मदम्बयानाम् आज्यस्य न कुलपतेर्वगुणाभिरामम् श्रीमद्दन्दियगणम् प्रणमामि मुद्रा भूतम् सरस्य भगदापयपट्टनाथदीपट्टिसारकलशेखरयोगिवागाम् भक्ताङ्गिरीपदकाय किन्दविश्वाम् श्रीमत्पराङ्कुशमुनिम् प्रणतोऽस्मि नित्यम्

భూముఖమనయుజ్యభ్రాగ వేదానుశేషాన్నరపతిపరిగప్తం యోగనాథనాదుగణమాశరమమదవన్యం రంగనాథస్య సాక్షాద్విజికులతిలకం తం వికృచిత్రం स्वच्छतायाम् सजनिगलितम् या बलाद्युज्य पुङ्के गोता तस्यै नमयदमिदम् भुयेवास्तु भूयः வயல் புதுவை ஆண்டாள் தரங்கற்குப்பம் முதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை புவாலை சுடி கொடுத்தாலே சோடி கொடுத்த சுடற்கொடியே தல்பாவை பாடியருளவல்ல பல்வடையாய் நாடி நீ வெங்கடவர்களை விமாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கூர் கடித்துங்கள் மதிதிரைந்து நன்னாளால் நீராட போதுவே போதுமினோ நீரிடையீ சீர்மலகுமாயிப்பாடுதல் வச்சிடுவீர்கள் கூறுவேல் கொடுந்தொழிலன் அந்த கோபம் குமரன் ஏறாரந்த கண்ணிய சோதையிலம் சிங்கம் மேலார்மே நிச்சங்கள் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணதே நமக்கே பதை தருவான் பாலோர் புகழ படிந்தேலோ ஜம்பாவாய் வாழ்வீர்கள் நாமும் நம்பாவை பூஜையும் கிருசைகள் கேளீரோ പാർക്കടൽ പയ്യത്തുയുന്ന പരമനടിപ്പാടിനെയുന്നോ പാലുണ്ടോ നാട്ടാലേ നീതാടി മയ്യറ്റെഴുതോം മലവിറ്റു നമ്പിയോ செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயம் விஜயும் ஆந்தனையும் கை காட்டி உஜுமாதேலோ பேர்பாடி நாங்கள் நம்பாவை குச்சாத்து மீதான தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மாறி பெயது ஓங்கு பெருவல் வேலுகட பூங்குவளை போதில் பொதுவெண்டு கண்களொற்பார் தேங்காதே எதிர்ந்து சேர்த்த மலை பற்றி குடம் நிறைக்கும் வள்ளல் பெருங்கழக்கள் நீங்காது செல்வம் நிறைந்தேலோதன் பாபாய் ஆட்மடை கண்ணாவொன்று நீரைகளேல் ஆடில் முக்கு முகந்து கொடா தேதி ஊடி முதல்வன் அம்போல் மீகதத்தோ பாடியங்கோளுடை பத்மநாபன் கையில் ஆதி போல் மின்னி வதங்குதி போல் நின்று தாழாதே தங்க முதைத்து சரமிழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்கள் மார்க்கடி நீராட மகிழ்ந்தில் தேகாதம் பாபாய் மாயனை முன் வடமதுரை மயில்தலை சூரிய பெருமீதி முனை தலைவனை ஆயர் குலத்தின் வழி விளக்கை தாயை குட விளக்கம் செய்து தவனை தூயமாய் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் தூதர்வான் என்றனவும் தீயினில் தூதாகும் செப்பேலோ நம்பாவாயி பின்னகான் கோயிலில் வெள்ளை விழிசெங்கில் பேதரவம் கெட்டிலையோ பேழாய கல்கிறாய் பேய்மலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கடியாலோச்சி வெள்ளத்தரவில் இளமரல் வித்தினை உள்ளத்துக் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல விழுந்தது என்ற பேரளவும் உள்ளம் புகுந்து குழுகின்றோதம் பாவாயி கீழு கீழண்டு எங்கும் மாதை சப்தங்கள் அது பேசின பேச்சதமும் கேட்கலையோ பெய்பெழே காசும் பிறக்கும் கலகலப்ப கைப்பேருத்து வாசனதும் குடிலாயச்சியர் மத்தினால் ஓதை படுத்த தைரதவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேட்டவனை பாடும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் திரவேலோ ஜம்பாவாயி கீழ்வானும் வேண்டமை சிறு வீடு மேய்வான் பதந்தனகான் மிக்குள்ள பிழைகளும் போவான் போகின்ற அதை போகாமல் காத்தும் கூவான் வந்து நின்றோம் கோதுக்குள்ள முட்டையில் பாவாய் எழுந்திராய் பாடிப்பதை கொண்டு மாவாய் பிறந்தாலை மல்லதை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் அவாவின்றவருளே கோதம்பவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கடிய தூபங்கமட்டான் துயிலனை மேல் கண்வளரும் மாமல் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாய் மாமி அவளை எழுப்பீரோவல் மகள்தான் ஊமையோ அந்தி செவிடோ அனந்தலோ ஏம பெருந்தில் நிலப்பட்டாளோ மாமாயல் மாதவன் வைகுந்தம் என்றும் நாமும் பலவும் நோற்று சுவர்க்கம் பூயினதமனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திரவாதால் நாட்டத்துடாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பதைததும் புண்ணிய நாள் கொண்டது நாள் கோற்றத்தின் வாயு வீட்டனத கும்பகரணனும் தோட்டு முனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ ஆட்டவனந்தலுடையாயங்களவேங்கே தேற்றமாய் வந்து திறமேலோதம் ஜம்பாவாய் ஈ காற்றுக்கதவை கணங்கள் பலகதென்று செற்றா சென்று சென்று செய்யும் கொற்றம் ஒன்றில்லாத கோவலத்தம் பொற்படியே பொற்றத வல்கு புனமையிலே போதராய் சொட்டத்து தோஜி மாறல்லாதும் கொந்திலின் ஒற்றம் புகுந்து முகழ்வண்ணம் பேர்பாட செற்றாரே பேசாரே செல்வ பெண்டாட்டி நீ எற்ற குரங்கும் பொருளேலோ நம்பவாயி கலை திலங்கற்றது மயிலி கன்று கிடங்கி நினைத்து முலை ஒடியே நின்று வாங்க நகைக்கெல்லாம் சேராக்கும் நச்செல்வன் தங்காய் பலித்தலை வீதலில் வாசற்கடை பற்றி சிலத்தினால் தென்னிலங்கை கோமலை சற்றான மனத்துக்கிரியானை பாடவும் இவாய் திறவாய் இழுத்தானி பேருரைக்கும் رأيت اللذات مدلدلو தானை பல்லாவதக்கனை கிள்ளி கலைந்தானை கீட்டுமை பாடி போய் பிள்ளைகள் ஆகும் பாவை வெளியே வெள்ளியில் வியாடு முழங்கு തുള്ളും സിലിമ്പിന കേൾബോധതികളിലായി കൊള്ളക്കുളിര കുടയിൽ നീരാടാതെ പള്ളിക്കിടത്തിയോ പാവായി നീ നന്നാളാൽ കള്ളൻ തവിരിന്തൂ കലന്തേലോ പാവായി ഈ உங்கள் புடை கடை தோட்டத்து வாவியில் செங்கடு நீர் வாய் நெய்திருந்த அம்பல்வாய் கும்பிலக சங்கற்படி கூரை வேள்வல் தவ தவ தங்கள் திருக்கோயில் செங்குடுவா போகின்ற எங்களை முன்ன எடுப்புவான் வாயு பேசும் நாங்க நங்காய் நாளாதாய் நாவுடையாய் செங்கொடு சக்கரமேதும் தடக்கைய பங்கையக்கண்ணாலை பாடேகேலோ இலங்கிலே முதங்குதியோ சில்லங்கை மீன் போதருகிறதே வலையும் கட்டுரைகள் பழையும் வாயிருக்கும் வல்லீர்கள் நீங்களே நானே தானாயுடுக வலை நீ போதாயுனக்கல்ல வேருடைய எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெங்கே கொள் வல்லானை கொல்லானை மாற்றாவை நிற்க வல்லானை மாயனை பாடலோ ரெம்பாவாய் நாளைக்கு நாளாய் நிறுந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடி தோன்றும் தோன்றின வாசல் காப்பானே மணிக்கதல் தாழ் திறவாய் ஆயரசிட்டு மிகலாபுக்குவத பலை மாயல் மடிவள்ளே வாயு நேரடா தூயமாய் வந்தோம் திளைத பாடுவார் வாயால் முன்ன முன்ன மாற்றாதே அம்மா நீ நேச நிலை கதவம் நீ கேலோதம்பாவாயி അമ്പതമേ തണ്ണീരേ ചോദേ അവൻ ചെയ്യും എമ്പെരുമാൻ ഗോപാല എഴുതിരായി കൊമ്പനാക്കെല്ലാം കൊടുതേ കുലവിളക്കേ എമ്പെരുമാറ്റിയ സാധാ അറിവുരായി அம்பத மூடரு தாங்கி உலகில் அல்ல உம்பர்கோ மாதே யுதங்காது துந்திராய் சொம்பர்கடல் அடிச்சல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கேலோ தம்பாவாய் ஏ உந்து மதகளிட்ட நாடாத தோல் வழியல் ஆனந்த கோபால மதுமகளே நற்பெண்ணாய் காந்தங்கவடும் குடலி கடை திறவாய் வந்து எங்கும் கோதியதை தனகால் மாதவி பந்தல் மேல் பல்கால் சுயில்னங்கள் கோவினகார் பந்தார் விரலி உள்வைத்துணல் பேர்பாட சந்தாபதக்கையால் சீரார் ஒழிப்ப வாழ்ந்து திறவாய் மகிழும் தேவாய் குத்து விளக்கறிய கோட்டுக்கார் கட்டின் மேல் மெத்தல்ல பஞ்சசேரித்தில் மேலே கொத்தலர் பூங்குடல் பிள்ளை கொங்கை மேல் வைத்தோ கிடந்த பலர் மாப்பாய் செலவாய் மைத்தடங்களில் மணாளலை எத்தனை போதும் இளையவோட்டாய் எத்தனை ஏழும் பிரிவாட்டக்கில்லாயால் தத்துவமங்கு தகவேலா ആലംബമായി മുപ്പത്തും വർണ്ണമകർക്കും കപ്പം തവിരിക്കും കല്ലിലേക്ക് ചപ്പമുടയായി ചിറകുടയായി തെറ്റാടുക്കൂ வெப்பம் கொடுக்கும் விபலாய் செப்பல்ல மென்முலை செவ்வாய் திருமருங்கு நற்பிள்ளை நங்காய் திருவே திலஜாய் ஒக்கமும் தட்டடியுள் தன் துல்மனாதவை இப்போதே எம்மை நீராட்டலோ தம்பவாயி ஏற்ற கல்லங்கள் எதிர்பங்கு மீதெழுப்ப மாற்றாது பார்த்ததையும் வள்ளல் பெரும் வழுக்கள் ஆட்டப்படைத்தால் மகனே அதுவுதாய் ஓட்டமுடையாய் பெரியாய் உலகினில் ٹ آل آٹا دند پولیٹ لوائی காலத்தில் அபிமான பங்கமாய் வந்து நில் பள்ளி கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோ கிங்கினி வாயு செய்த தாமரை பூ போலே சங்கள் சிரிச்சிறிதே என் மேல் விதியாவோ തിങ്കൾ ആദിത്യനും ഇരുന്നാക്കോ അങ്കൾ ഇരണ്ടും കൊണ്ട് എങ്കൽ മേൽ നോക്കുതിയ എങ്കൽ മേൽ ചാപ്പമിട്ടിൽ ദേവായി മാ மலை முட்டஞ்சில் மதிக்கிடங்கும் சீரிய சிங்கமதி ஒற்றோத்தி விழித்து வேதிமையில் பங்க வெப்பாடும் பேருந்து தவி நூறு நிமிடந்து மகங்கி புறப்பட்டு போரமா போரே பூவை பூவனா உன் கோயில் நின்று எங்களே ಕೋಪದ ಸೇವೆಯ ಸಿಂಹಾಸನತ್ತಿನಿಂದು ಯಾಂಬಂದ ಕಾರ್ಯ ಮಾರ ಎಂದು ಅರುಳೇರೋ وجنده மனிதன்னா மாகவீரான் மேலையா செய்வனகளுக்கு வேண்டுமென கேட்டே நாளத்தை எல்லாம் நகர்ந்து முதல்வனாக பாருங்க வண்ணத்தில் பாண்டு சென்னிய எங்கள் போயப்பாருடையனவே சால பெருந்தலையே தவாந்து செய்தாரே சோதர்களுக்கே கொடியே காலி நிலையாய் அருளேலும் ஓலம்பாவாய் ஏ ಮುಸೀಬಲ್ಲ ಕೊಂಗನೈ ಪಾಡಿ ಪಡೆದುಕೊಂಡು ಯಾಂ ಪುರುಷಮಾನಂ நாடு பழகும் பரிசினால் நன்றாரா தோதகமே தோல்வலையே தோடே செழிப்புவே பாடகமே எந்தனைய பகலும் யாமணிவோ ஆடியிருப்போம் அதன் பின்னே பார்த்தோர் மூடனை பெய்யும் முதங்கை ஒளிவார கூடியிருந்தோ குடியிருந்தோ நம்ப ஏ